பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இந்த மாலை வேலைக்காக கத்தருக்கு அதிகமாக சோத்திரம் செய்கிறேன் இந்த பள்ளி கொண்ட சபையாரோடு கூடவும் பல பரிசுத்தவாதிகளோடு கூடவும் தேவ ஜனங்களோடு கூடவும் கத்தோடைய நாமத்தை தொழுது கொண்டேன் கத்த கொடுக்கிற எல்லா கிருமைகளுக்காகவும் இப்படி ஐக்கியப்படும்படியாக ஒரு ஏற்பாட்டை இறைவன் செய்து தந்திருக்கிறதற்காக கத்தருக்கு அதிகமாக சோதனம் இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக பரிசுத்த போசனாக்கிய பவுல் ரோமர் சபையாருக்கு எழுதினதான நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வாசிக்கலாம் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தருகிறாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய தக்கதாக உங்கள் மனம் புதிதாகியதனாலே மறுரூபமாகுங்கள் நாமத்துக்கு சோதனை அப்போசலாகிய பவுல் சபையாருக்கு அதாவது விசுவாசத்திற்கு உட்பட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவர்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒன்னாவது அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை வாசித்தால் ரோமா துளியில் உள்ள தேவ துரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது அதாவது தேவ பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதுகிறதாவது கத்தது நாமத்துக்கு சோத்திரம் இந்த நிருபத்தை இந்த வார்த்தைகளை அவர் உலகத்தில் உள்ளதான மற்ற மக்களுக்கு இது அறிவிக்கவில்லை இங்க பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதோடு கூட கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் நம்மை உண்டாக்கிய சிறுசி கத்தாவுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் அதாவது அவர்களிடத்தில் அவர் நம்மிடத்தில் அன்பாக ஆசையாக காணப்படுவதற்கு ஏதுவாக இருக்க வேண்டுவது அவசியம் கத்துவை நாமத்துக்கு சோத்திரம் என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லி இருக்கிற வண்ணமா இப்போ ஒரு கணவன் மனைவியை பார்த்து என் பிரியமே அப்படின்னா என்னுடைய அன்பான மனைவியே உன்னிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் என்று சொல்வது போல அன்பான மனைவியே என்று அழைப்பது போல கத்த இப்படி தேவ பெரிய கடவுளுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் கத்தருக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார் மேலும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அதாவது இப்போ நாம விசுவாசத்திற்கு உள்ளாக்கும் போது நாம் பரிசுத்தவான்களாக மாறுகிறோம் எப்படி என்றால் நம்முடைய பாவத்தை கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் கழுவி நம்மை சுத்திகரணம் செய்கிறது கத்தரை நாமத்துக்கு சோத்திரம் நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் இயேசு தேவனுடைய குமாரன் அவர் இருந்து இறங்கி வந்தவர் அவர் அங்கு இருந்து இங்கே இறங்கி வந்திருக்கிறார் என்றால் அது எதற்காக சும்மா சாதாரணமாக பூமியை போய் சுத்தி பார்த்து விட்டு வரலாம் என்ற நோக்கத்தோடு கூட அல்ல இது உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தீர்மானிக்கப்பட்டதான காரியம் கர்த்த சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக என்ன என்ன சம்பவிக்கும் என்று ஆதி முதல் அந்த வரைக்கும் அறிந்தவராக இருக்கிறார் அது அவருடைய ஆற்றல் அறிவு எல்லா மனுஷருக்கும் அல்லது வேற எந்த யாருக்கும் இவைகள் தெரியாது கர்த்தருக்கு மட்டும் சிறுசி கர்த்தாவுக்கு மட்டும் சகலமும் தெரியும் ஆதி முதல் கடைசி வரைக்கும் என்ன என்ன எப்படி சம்பவிக்கும் எந்த வேலைகளை சம்பவிக்கும் எந்த பிரகாரமாக சம்பவிக்கும் என்று எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் அது அவருடைய முன் அறிவு இந்த உலகத்தில் இருக்கிற மந்திரவாதிகளோ அல்லது ஜோசியக்காரர்களோ அவர்களை தேடி நிறைய பேர் போகிறாங்க போகும்போது அவர்களும் சில காரியங்களை சொல்லி விடுகிறாங்க எப்படி சொல்லி விடுகிறாங்க விக்கிரகத்தை தேடி போறாங்க அங்க ஒருத்தர் ஆவி பிடிச்சி சில காரியங்களை சொல்லுகிறாங்க அவர்கள் சொல்லுகிற காரியத்துல கொஞ்சம் உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது முன்னால நடந்த காரியத்தை சில சொல்லி விடுவாங்க முன்னால நடந்த காரியம் அவன் மனதுல பதிந்திருக்கும் அவன் மனதுல என்ன இருக்குன்னு இந்த அதை சென்ஸ் பண்ணி அதை உணர்ந்து முன்னாலே எப்படி நடந்தது என்று சொல்லி விடுவார்கள் அது பொய்யாகவும் இருக்கும் அல்லது தந்திரமாகவும் இருக்கும் அல்லது உண்மையிலேயே அவர்கள் ஒருவரிடத்தை ஒருவருடைய வாழ்க்கையில முன்னால என்ன சம்பவித்தது என்று இந்த ஆவிகள் அறிந்து சொல்வதற்கும் உண்டு அதை சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அந்த மந்திரவாதியின் மேலோ அந்த ஜோசியக்காரன் மேலோ அந்த குறிகாரன் மேலோ வந்துவிடும் அதற்கு அப்புறமாக இப்போ உன் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை கூட சொல்லி விடுவான் அதற்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும் என்று சொல்லவும் ஆரம்பிப்பான் அது கொஞ்சம் சொல்லுவான் அதாவது கொஞ்ச நாளைக்கு பின்னாடி நடக்கக்கூடியதை சொல்ல முடியும் வெகு காலத்திற்கு பின்பாக நடக்கக்கூடியதை அவர்களால் சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுடைய வல்லமை ஒரு எல்கைக்கு உட்பட்டது அவர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் அல்ல அவர்களுடைய ஞானம் அறிவு புத்தி இது எல்லாம் கொஞ்சம் அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் முழுமையுமாக அவர்களுக்கு எதுவுமே தெரியாது இந்த கொஞ்சம் தெரிந்திருக்கிறதை வைத்து தெரியாதவர்களை எல்லாம் ஏமாற்றி தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தருடைய காரியமோ அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார் வெகு காலத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை அவர் முன் அறிவிக்கிறவராக இருக்கிறார் அதுபோல அவருடைய முன் அறிவின் பிரகாரம் அவர் உலகத்தை சிருஷ்டிக்க வேண்டும் அதிலே மனிதர்களை உருவாக்க வேண்டும் அந்த மனிதர்கள் இந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து திட்டமிட்டு அவர் செயல்படுத்த யோசிக்கிறதான சமயத்தில் இந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியை அடைவார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் ஆனபடியினால இந்த வீழ்ச்சி அடைய போகிற மனிதனை எப்படி மீட்பது என்பதை அதற்கும் அவர் திட்டமிடக்கூடியவராக இருந்தார் கட்டுரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ராக்கெட்டு அனுப்பும் பொழுது அந்த ராக்கெட்டு இன்ன இடத்துல இந்த ஒரு எதிரையை சந்திக்கும் அதை சந்திக்கும் பொழுது அதிலிருந்து ஜெயம் பெற்று முன்னேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை உருவாக்குகிறவர்கள் என்ன தடையை அது சந்திக்கும் என்று அறிந்து அந்த தடையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு ஏற்பாட்டை செய்து வைக்கிறது போல இறைவன் இப்படி மனித சமுதாயமானது வீழ்ச்சி அடையும் அல்லவா அதை எப்படி தூக்கி எடுப்பது எப்படி விடுவிப்பது என்பதை அவர் திட்டமிட்டு செயல்படுத்துகிறவராக இருந்தார் அதுபடியினால அவருடைய முன் அறிவின்படி அவருடைய குமாரனாகிய இயேசுவை அங்க இந்த உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் அவர் வருவார் இதோ என்னை குறித்து புஸ்தக சூழலில் எழுதியிருக்கிறது இதாவின் சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன் என்று தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைக்கப்பட்டது போல கத்தாக்கி இயேசு கிறிஸ்தோ இந்த உலகத்திலே வந்தான் தெய்வம் மனித ரூபம் கொண்டு நம் மத்தியிலே வாசம் பண்ணினார் அவர் வாசம் பண்ணும் பொழுது அவரை எல்லாராலும் கண்டுகொள்ள முடியவில்லை ஆனால் அவரோடு கூட அதிகமாக நெருக்கமுடைய பழகினதான அவருடைய சீசர்கள் அதிலும் நிறைய பேர் இருந்தாங்க கொஞ்ச பேர் மாத்திரம் இவர் இன்னார் என்பதை கண்டு கொண்டார்கள் ஓ இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள் அந்த வார்த்தையை கேட்டவுடனே இயேசு சொன்னார் யோனாவின் குமாரனாகிய சீமோனே இதை உனக்கு மாம்சமும் ரத்தமும் இதை வெளிப்படுத்தவில்லை பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சந்தோஷமாக சொன்னார் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து ஆளுதலுக்கு உண்மை வெளிப்படுத்த சித்தமானீர் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இந்த இயேசு இன்னார் அவர் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது பரமபிதான் வெளிப்படுத்தினபடியினால இவர் இன்னார் என்று பரமபிதா நமக்கு அறிமுகம் செய்து வைத்தபடினால் நம்முடைய உள்ளத்திலே அவரை அறியும்படியான அறிவை கொடுத்து உணர்வை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து இந்த தேவகுமாரன் என்று நாம் அறிக்கை செய்யும்படியாக ஒரு சிறுவையை நமக்கு அருவத்தின் தேவனானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த பிரகாரம் இந்த இயேசு அவர் இந்த உலகத்தில் வந்தவர் அவர் தேவன் தேவனுடைய குமாரன் அவர் நல்ல மாதிரி மனுஷனாகத்தான் இருந்தார் அவருக்கு பசி எடுத்தது அவருக்கு தாகம் எடுத்தது அவருக்கு களைப்பு உண்டாயிற்று அவருக்கு வந்து பலவிதமான நெருக்கடிகள் வந்தபோது அவருக்கு சோர்வு வந்தது அதே சமயத்தில் அவர் அவர் மறித்த தாசுவருடைய அக்காவை பார்த்து அந்த அம்மா அழுத உடனே இவரும் கண்ணீர் விட்டு அழுதார் எல்லா உணர்ச்சிகளும் இருந்தது ஆனால் மனுஷர்களுக்கு இல்லாத ஒன்று எல்லா மனுஷரிடத்திலும் பாவம் இருந்தது இது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் பாவம் கிடையாது அவரிடத்துல எந்த பாவமுமே கிடையாது மனித சுபாவம் என்றால் அவன் பல பாவங்களை உடையவனாக இருப்பான் என்பது பொதுவான தத்துவம் ஆனால் இயேசு மனுஷனை போல எல்லா உணர்ச்சிகளும் அவருக்கு இருந்த போதிலும் அவரிடத்திலே பாவம் இல்லாது இருந்தது இந்த பாவமற்ற பரிசுத்த இந்த உலகத்துல பாவிகளான மனுஷர்களோடு கூட அவர் உலாவவும் அவர்களோடு கூட பேசவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் அவருடைய கஷ்டங்களை போக்கவும் அவர்கள் மேல் மனம் உருகவும் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டு வந்தார் ஏன் அவர் அங்கிருந்து இங்க வந்தார் என்றால் அவர் வந்ததனுடைய நோக்கம் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை விடுதலையாக்கும்படியாக ஏன் எங்கிருந்து விடுதலையாக்குறது ஆபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தவான்களாக மாற்றும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு என்னுடைய பெயருக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ஜனங்களின் பாவங்களை போக்கி அவரை ரட்சிக்கிறவர் ஜனங்களின் பாவங்களை போக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் எந்த ஒரு மனிதனாவது என்னிடத்தில் பாவமே கிடையாது என்று சொல்வான் என்றால் அவன் முழு பொய்யன் என்று வேதம் சொல்கிறது அதனால எல்லா மனிதர்களும் ஆவிகளாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஆதி பிதாவாகிய ஆதான் அவர் பாவம் செய்து விட்டார் அவருடைய பிள்ளைகளாக எல்லாருமே அவைகளாக இருக்கிறார்கள் அதை அறிந்து உணர்ந்திருந்த தாவிது ராஜா என் தாய் என்னை பாவத்திற்கு அற்பம் தரித்தார் என்று அவர் அறிக்கை செய்கிறார் நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போய்விடுங்கள் என்று பேர் அறிக்கை செய்கிறார் நான் அசுத்த உடல் உள்ள மனுஷன் அசுத்த உள்ள மனுஷர்களின் மத்தியில் வாசம் செய்கிறவன் நான் ஜீவனுள்ள தேவனை என்னுடைய கண்கள் கண்டுவிட்டதே நான் செத்தேன் என்று அந்த ஏசாயா தீர்க்க தரிசி தேவ தரிசனத்தை கண்டு அலறினார் கத்துடி நாமத்துக்கு சோத்திரம் அது போல எல்லா மனுஷனும் நான் திக்குவாங்க என்ன போய் கூப்பிடுறீங்களா என்று மோசே தன்னுடைய குறைவை வெளிப்படுத்தி காண்பித்தார் இறைமையா நான் சின்ன பிள்ளை ஐயா என்கிட்ட போய் எதையோ சொல்றீங்கள என்று புலம்ப ஆரம்பித்தார் அதுபடியினால் மனுஷர்களை பொறுத்த அளவுல எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் பாவியான ஒரு மனுஷன் இந்த மனித சமுதாயமே பாவியாக இருக்கிறது ஆனபடியினால் இந்த பாவத்தில் இருந்து மக்களை விடுதலையாக்க வேண்டும் விடுதலையாக்கி அவர்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் இந்த பாவத்தை எப்படியா போக்குவது என்றால் இறைவனுக்கு ஒரு பிரமாணம் உண்டல்லவா இப்போ பேங்க்ல உங்க பணம் இருக்கு அந்த பணத்தை போய் ஆ கொடு அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க பாருங்க அதுக்கு ஒரு செக்கு கொடுக்கணும் அல்லது விட்ராய் பணம் கொடுக்கணும் அதை கொடுத்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுங்க என்று அதில் எழுதி அது முறையாக அதில் கொடுத்தா அவர் அதை பார்த்து விட்டு உங்களுடைய கையெழுத்து சரியாக இருக்கிறதா உங்களுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கிறதா என்று பார்த்து அதை உங்களிடத்துல கொடுக்கிறார் அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முறை உண்டல்லவா என் பணம் நான் போட்டு வச்சிருக்கிறேன் நான் கேட்ட சமயத்தில் நீ கொடுக்க மாட்டேங்கிறிய எங்க அவங்களுக்கு சண்டை போட முடியாது அது போல எல்லாவற்றிற்கும் தேவன் ஒரு வழியை வகுத்து வைத்திருக்கிறார் அவருடைய முறைமை ஒன்று உண்டு அது என்ன முறைமை என்று கேட்டால் ஒரு மனிதனுடைய பாவத்தை எப்படி போக்குவது என்றால் அது ரத்தம் சிந்துதலினாலே பாவம் போகும் ரத்தத்தினால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை ஆத்மாவுக்காக பாவ நூலத்தை செய்கிறது ரத்தமே என்று எழுதியிருக்கிற பிரகாரம் கட்டுரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் தேவியராகம புஸ்தகத்துல இப்படி ஒரு வாசகத்தை நாம வாசிக்கிறோம் தேவியராகம புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்னாவது வாக்கியம் தேவியராகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்னாவது வாக்கியம் ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் இல்லை பருமனாக மாம்சத்தினுடைய ரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிபடத்து மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காகவும் பாவனத்தை செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்மாவுக்காக பாவனத்தை செய்யும்படி கட்டளையிட்டேன் ரத்தம் இந்த ரத்தம் தான் பாவ செய்யக்கூடியதாக இருக்கிறது இது தேவ நியமம் அவர் ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார் இப்படி மனுஷன் தப்பு செய்திருவான் தப்பு செய்தால் அவனுக்கு பரிகாரம் என்ன செய்வது ரத்தம் செம்புகள் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே என் மாம்சத்தினுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறது ஆனபடியினால ரத்தம் சிந்தித்தால் அந்த ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகும் என்பது தேவ நியமம் கட்டளை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் எல்லா மனுஷர்களும் பெரிய பெரிய பாவங்களை செய்து போட்டாங்க கடவுளுக்கு விரோதமாக ஏகப்பட்ட கிரிகளை நடத்திச்சாச்சு அந்த காலத்துல இஸ்ரவேலருக்கு கத்தர் பிரமாணம் கொடுத்தார் அதாவது பாவம் செய்தியா நீ ஒரு மாடை பிடிச்சிக்குவா அதனுடைய ரத்தத்தை வெட்டு அதை வெட்டு அந்த ரத்தத்தை செரு சிந்து அந்த ரத்தத்தை எடுத்து பலிப்பிடத்துல தெளிக்க வேண்டும் அதை துண்டு துண்டா வெட்ட வேண்டும் அதனுடைய அழுக்குகளெல்லாம் நீக்க வேண்டும் தோல் இதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்த வேண்டும் அந்த மாம்சத்தை எல்லாத்தையும் பலிப்பிடத்துல கொண்டு பரி செலுத்த வேண்டும் இப்படி ஒரு நியமம் ஆனால் எல்லா பாவத்துக்காகவும் இந்த பலி கிடையாது ஒருவன் விபச்சாரம் தான் அவனை பிடிச்சுவான் இவன் இந்த மாதிரி இஸ்ரவேலில் ஒரு அசிங்கமான காரியத்தை தான் அவன் கண்டறிந்து கொலை செய் அதுக்கு நான் பலி செலுத்திடுறேன் அது முடியாது கத்தனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஒருத்த நான் திருடிட்டு வந்துட்டான் திருடிட்டு வந்துட்டியா நான் எனக்கு மன்னிச்சுக்கோங்க மன்னிப்பெல்லாம் கிடையாது நீ ஒரு திருடுனியா ரெண்டு மடங்கு அவனுக்கு திருப்பி இதுதான் அந்த காலத்தில் உள்ள பிரமாணம் ஒருத்தனுடைய பல்ல நீ உடைச்சிட்டியா பல்ல உடைச்சிட்டேன் பல்ல உடைச்சிட்டேன் தெரியாம உடைச்சிட்டேன் மன்னிப்பு கிடையாது ஒரு பல்ல உடைச்சியா உனக்கு ஓம் பல்லு ஒன்று உடைக்கப்படும் கண்ணு கட்டிட்டியா ஒருவனுடைய கண்ணை ஓம் கண்ணு ஒன்று கெடுக்கப்படும் இதுதான் அந்த காலத்தில் உள்ள பிரமாணம் ஆனால் அறியாமல் தெரியாமல் தவறு செய்யும் போது அதுக்குத்தான் பாவ மன்னிப்பு அதுக்குத்தான் ரத்தம் இப்போ இந்த ரத்தத்தை வச்சுட்டு இந்த காலை வெள்ளாட்டுக்கடா இந்த புறா இந்த பறவைகளுடைய ரத்தத்தை வச்சுட்டு இப்போ இருக்கிற மனிதர்களுடைய பாவத்தை போக்குவதற்கு வழி கிடையாது கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் அதனால தப்பு செய்த மனிதன் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமையில இருக்கிறான் கத்த பார்த்தால் இந்த மனிதன் அவன் விடுதலைக்கு ஒருத்தரும் கிடையாது இவனுக்கு எந்த எந்த வழியை செலுத்தி இவனுடைய பாவத்தை போக்குவது என்று அவர் பார்த்தார் அவருடைய குமாரன் இயேசு நாம் போகிறார் நாம் போய் இந்த மக்களுடைய பாவத்தை நான் நீக்குகிறார் என்று அவர் புறப்பட்டு வந்தார் அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தம் மற்ற மக்களுடைய ரத்தம் எல்லாம் பாவி பாவத்திலிருந்து பிறந்தவனுடைய ரத்தம் நம்ம ரத்தம் எல்லாம் குற்றமுள்ள ரத்தம் இயேசுடைய ரத்தம் மட்டும் குற்றமற்ற ரத்தம் அது யூதாஸ் காட்டியாத்து இப்படி அறிக்கை செய்வான் குற்றமற்ற ரத்தத்தை நான் சிந்திவிட்டேனே அதற்கு உடந்தையாக இருந்து விட்டேனே என்று அவன் மன உளைச்சலினால தற்கொலை செய்து கொண்டான் கத்துவை நாம் அவன் குற்றமற்ற ஒரு ரத்தம் இந்த ரத்தம் ஒருவன் கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தை சிந்தித்தான் அவன் உயிர் போயிடும் உயிர் போகுது அப்படின்னா நம்ம சாதாரணமாக செத்துட்டான் அப்படின்றதை நாம் நினைச்சுக்குவோம் ஆனால் சமீபத்தில் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அதனுடைய ஆழத்துவத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது ரத்தம் ஒருவன் கழுத்தை வெட்டி ரத்தத்தை சிந்தி விட்டுட்டு அவன் உயிர் போகுது அவன் உயிர் மட்டுமா போகுது அவன் உலகத்துல இருந்தான் அவன் அடைந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதம் அவன் அடைந்திருக்க வேண்டிய சந்தோஷம் அவன் உற்பத்தி பண்ணி இருக்கக்கூடிய சந்ததி அவங்களுடைய வாழ்வு எல்லாமே அதிலே அழிக்கப்படுகிறது சும்மா கொலை செய்துட்டா சாதாரணமான காரியம் அல்ல அவனுடைய வாழ்வே அதிலே அழிக்கப்படுகிறது கத்துரை நாமத்துக்கு சோத்திரம் அந்த மாதிரி கொலை செய்வது மகாபரிய குற்றம் மகாபரிய பாவம் ஒரு மனுஷன் கொலை செய்துட்டான் அதனால அவன் அடைய வேண்டிய ஆசீர்வாதம் அத்தனையும் அழிந்து போகிறது பாருங்கள் அவனுடைய அடைய வேண்டிய சந்தோஷம் எல்லாம் நாசமாய் போய்விடுகிறது பாருங்கள் அவனுடைய சந்ததி அவன் உயிரோட இருந்த சந்ததியை பிறப்பித்து அவன் சந்ததியினுடைய வாழ்வை கண்டு ஆனந்திக்கும் ஆனந்தத்தை அவன் இழந்து போய் விடுகிறான் பாருங்கள் ஆனபடியினால ஒருவன் ரத்தம் சிந்தி கொலை செய்யப்படுகிறான் என்பது மகாபெரிய பாவமானது ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த குற்றமற்ற அவர் குற்றமற்ற ரத்தத்தை உடையவர் அவரை போய் சிறு வயதில் கொண்டு போய் அவரை கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடிச்சு அவரை தொங்க விட்டு அவருடைய ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தி சிந்தி சிந்தி அந்த ரத்தம் சரீரத்தை விட்டு வெளியே போன்னு போச்சு அவர் மறித்தார் அந்த ரத்தத்தினால பாகுமதி பாக்கிய மீட்பர் அவர் நமக்கு உண்டாக்குகிறார் கட்டுரை பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் அந்த ரத்தத்தினால நமக்கு நம்முடைய அழுக்குகள் நம்முடைய அசிங்கங்கள் நம்முடைய அறிவிப்புகள் நம்முடைய தீட்டுகள் நம்முடைய எல்லா கேடுகள் அவைகளை அந்த ரத்தத்தினாலே அவர் கழுவுவதற்கு சித்தம் உள்ளவராக இருந்து அவர் அதற்காக சிறுவையிலே ரத்தம் சொல்லி மறித்தார் பாருங்க ஒரு தலைவன் ஒருவன் அவன் சேனைக்காக அவன் செத்து சேனை காப்பாத்திட்டான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த சேனை கையில கையிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு ஆனா அந்த தலைவன் செத்து போயிட்டான் அப்போ இந்த சேனை மறுபடியும் திகைக்க ஆரம்பித்து விடும் இன்னொரு எதிராளி வருவான் இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது ஆனா இயேசுவை பாருங்க அவர் செத்தார் அவர் அடக்கம் பண்ணிட்டாங்க ஆனா உயிரோட மறுபடியும் வந்து உயிரோட மறுபடியும் வந்து நான் ரத்தம் சந்தித்தேன் உங்கள் பாவங்களெல்லாம் அந்த ரத்தம் கழுவி சுத்திகரணம் செய்யும் இப்போது நான் உயிரோட இருக்கிறேன் என்னை பின்பற்றுங்க நான் உங்களை நடத்தி செல்லுவேன் என்று இயேசு கிறிஸ்து மக்களுக்கு அழைப்பு கொடுத்து அவர் இந்த செய்தியை உலகம் உலகமெங்கு போங்க உலகமெங்கு போய் இப்படி மண் மக்களுடைய பாவங்களை ஒருவர் தீர்த்திருக்கிறார் அவருடைய இயேசு அவர் பரிசுத்தவர் அவர் தேவனுடைய குமாரன் அவர் செத்து போய்விடவில்லை மறுபடியும் அவர் உயிரோடு இருக்கிறார் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் என்கிற இந்த செய்தியை நீங்க போய் அறிவிங்க இந்த செய்தியை யார் யார் கேட்டு அதாவது எல்லாருக்கும் இந்த செய்தி கிடைச்சாலும் எல்லாருக்கும் இந்த விசுவாசம் வரா ஆனா ஒரு சிலருக்கு அந்த விசுவாசம் வந்துவிடும் அவர்கள் தேவனாக்கிய தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இந்த செய்தியை கேட்கிற பாரு இது உனக்குரிய செய்தி நீ வாழ்வடையும்படியாக உன்னுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக நீ பரிசுத்தவானாய் மாறும்படியாக உனக்கு நித்தியமான வாழ்வு கிடைக்கும்படியாக இந்த செய்தி உனக்கு அறிவிக்கப்படுகிறது என்று பரமபிதா அவனுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உருவாக்கி விடுவார் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு கூட்டத்துல ஒரு பிரசங்கி நின்று இப்படி இயேசு உங்களுக்காக மறைத்தார் இயேசு உங்களுக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூணாம் நாள் உயிரோடு எழுந்து இருந்தார் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவிக்கும் பொழுது அதை கேட்பாங்க கேட்டுட்டு என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான் இங்க செத்தாராம் அவரை பிடிச்சி அவரை அடக்கம் பண்ணிட்டாங்களா அவர் மூணாவது நாள் உயிரோட வந்துட்டாரா என்ன கதை பேசுற யாருக்கு காதை கொத்துக்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா என்று அதை பரிகாசம் பண்ணிவிட்டு அப்பப்பா நீ எங்கேயோ உடனே கிடக்கிற நாங்க போகிறோம் என்று போய் விடுவார்கள் இப்படி ஆயிரக்கணக்கான பேரு அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு எல்லாரும் போய் விட்டது போல இருக்கும் கொஞ்சம் பேர் அங்க நின்றுக்கலாம் நின்று ஐயா இதனுடைய காரியம் என்ன எனக்கு நீங்க சொல்லுகிறது என் உள்ளத்துல ஏதோ ஒரு கிரியை நடப்பிக்கிறது நான் ஒரு மகாபலிய பாணி இது என்னை உறுத்துகிறது இதிலிருந்து எனக்கு விடுதலை பெறுகிறதற்கு வாய்ப்பு உண்டா கொஞ்சம் சொல்லுங்க என்று கேட்பாங்க அவங்களுக்கு விளக்கி காண்பித்த உடனே உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்துட்டு ஞானசாரம் பெற்றுட்டு அவங்க அவர்களோடு சேர்ந்து கொள்ளுகிற காரியங்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம் கோஷமா இருக்கப்போ அத்தேனி என்கிற பட்டணத்துல அவர் இப்படி மேடையில் வந்து பிரசங்கம் பண்ணார் இந்த மாதிரி வார்த்தைகள் அவர் சொன்னார் அந்த மக்கள் ரொம்ப அவதான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஏசு மறித்தார் உயிர்த்தார் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஏதோ படிச்சு போட்டு அதிக படிப்பு மூளையை கெடுத்துருச்சு நம்ம போவோம் போயிட்டாங்க ஆனா அந்த மேடைய அதிகாரியாக இருந்த அதிகாரியும் அவனை சேர்ந்த ஒரு சிலரும் அங்க நின்றுட்டாங்க நின்று இவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சீசர்களாக மாறிவிட்டார்கள் என்று சரித்திரத்திலே நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் அது போலத்தான் இப்ப எத்தனையோ சுவிசேஷ கூட்டங்கள் நடைபெறும் அந்த கூட்டத்துல எல்லாம் கேட்டவங்க எல்லாரும் அப்படியே வந்துட மாட்டாங்க ஆனா ஒவ்வொருமே அதை ஏற்காதது போல போயிடுவாங்க ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் பேர் அதை பிடிச்சுக்குவாங்க இது மாம்சமும் ரத்தமும் இந்த காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தவில்லை அனுபவத்தில் இருக்கிற பிதாராமே இயேசுவை பற்றி வெளிப்படுத்தினார் ஆனபடியினால அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள் கத்தரி நாமத்துக்கு சோத்திரம் இவர்கள் யார் இப்படி கொஞ்சம் பேர் சிலர் இப்படி இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறாங்க இவர்கள் யார் என்று கேட்டால் அரிசுத்தவான்களால் அழைக்கப்பட்டவர்கள் கத்துடைய பரிசுத்தராமத்துக்கு சோத்திரம் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இந்த அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா பரிசுத்த அழைப்பு என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்த அழைப்பு அதாவது பரலோகத்தின் தேவனானவர் சர்வத்தையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவானவர் அவர் கொடுக்கிற அழைப்பு அந்த அழைப்பை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஏற்றுக்கொள்ள வேண்டுவது எவ்வளவு அவசியமானது அப்படி ஏற்றுக்கொண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் பரிசுத்துவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இவர்கள் யாரு கடவுளுக்கு பிரியமானவர்கள் கடவுளுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும் இந்த உலகத்துல இறைவன் இருக்கிறார் என்று விசுவாசிச்சுட்டாங்க இயேசு இருக்கிறார் என்று விசுவாசிச்சுட்டாங்க இந்த இயேசு கிறிஸ்து இப்படி எனக்காக தியாகம் பண்ணி விட்டார் என்று விசுவாசித்தாங்க ஆனப்படியினால அவருக்கு நாம இந்த பிரியமாக இருக்கணும் அவருக்கு நாம பிரியமாக இருக்கணும் கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும் என்ற மனநிலையோடு கூட இருக்கிறார்கள் பாருங்கள் அவர்களுக்கு இந்த வார்த்தை எழுதினார் தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய உங்களுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி இந்த குருவத்தை பரிசுத்த போசனாகிய பவுல் எழுதுகிறார் அப்படிப்பட்ட மக்களுக்கு அவர் சொல்லுகிற புத்திமதியை பாருங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள் அதாவது ஏமருவமாகணும் ஏன் மனம் புதிதாகணும் இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய காரியம் என்ன மனம் பக்குவப்பட வேண்டுவது அவசியமாக இருக்கிறது மனம் பக்குவப்பட வேண்டும் பாருங்க நீங்க மத்தியானம் சாப்பிடுவதற்காக அந்த கடையில் ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ அரிசியை வாங்கிட்டு வரீங்க அரிசியை வாங்கிட்டு வந்த உடனே அந்த அரிசி அப்படியே எடுத்து எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட முடியுமா அல்லது இந்தாங்க உங்களுக்கு இந்தாங்க எந்த இறையில அந்த அரிசியை கொண்டு வைக்க முடியுமா முடியாது அப்போ அதை வேக வைக்க வேண்டுவதா இருக்கிறது வேக வச்சா கொஞ்ச நேரம் அது வேக வச்ச உடனே டப்புன்னு எடுத்து வச்சா அது காடாக இருக்கும் அதை சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது அதை இன்னும் கொஞ்சம் ஒரு குறிக்கப்பட்ட பக்குவத்தை அடையும் வரைக்கும் இது என்ன பண்றாங்க அந்த அரிசியை எடுத்து வெந்துருச்சா அப்படின்னு பிரிக்கி பார்க்கறாங்க பக்குவம் ஆயிடுச்சு இப்போ அதை இறக்கி விடலாம் என்று அது ஒரு சாப்பிடுவதற்கு ஏற்ற நிலையில அது மாறின உடனே அதை எடுத்து பக்குவம் ஆயிடுச்சு அப்படின்னு சாப்பிடுக்கிறாங்க அது போல அது போல நீங்கள் தேவனுக்கு சுயமாக இருக்க இருக்கவும் தேவன் உங்கள் எதற்காக இந்த காரியத்தை செய்யும்படியாக அழைத்து வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதற்கு பக்குவப்பட வேண்டுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது அதற்கு பக்குவ அதற்கு ஏற்ற பிரகாரம் பக்குவப்பட வேண்டுவது எவ்வளவு அவசியம் உங்களுடைய மனம் அங்க பக்குவப்பட வேண்டுவது அவசியம் புதிதாகிறதுனால புதிதாக்குறதுனால இப்ப அரிசி வேற ஒரு நிலைக்கு வந்துருச்சு அது இப்ப சோறா பக்குவமான சோறா இருக்கிறது போல இங்க உங்களுடைய மனம் நீங்க உண்மையிலேயே ஒரு பரிசுத்தவான்களாக முறை அழைக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் இப்போ நீங்க பக்குவப்படும் பொழுது அதை கத்த அதை எடுத்து நாம சாப்பாடு வெளியே அனுப்பி சாப்பிடுகிறது போல உங்களை அங்கீகரித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் கத்துடைய நாமத்துக்கு சோத்திரமும் உண்டாவதாக எதுக்காக பக்குவப்படணும் எதுக்காக மருவப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நாம என்ன இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இந்த உலகத்துல இருக்கிறோம் ஆனா நாம இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல இந்த உலகம் என்ன நல்லாவா இருக்கு இந்த உலகத்துல மனுஷன் சந்தோஷமாக வாழ்கிறான் சந்தோஷம் ஒரு பக்கம் துன்பம் ஏராளம் மனுஷன் பாடு அனுபவிக்கவே பிறந்திருக்கிறான் வியாதி வருத்தம் சஞ்சலம் பிரச்சனை பலவிதமான சோதனை எவ்வளவோ சங்கடத்துக்குள்ளாக இந்த உலகத்துல வாடுகிறோம் பாருங்க இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையா இதை நாம விரும்புகிறோமா நாம இதுல ஆசையாக அதாவது உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம் ஆனா அது இல்லாம போயிருக்க எவ்வளவு கஷ்டமாக இருக்கு நல்ல தம்பா போது சந்தோஷம் அது நுந்து சோகம் இல்லாம போயிடுறவன் அப்ப எவ்வளவு கஷ்டமாக இருக்கு அன்பாக நெருங்கி பழகும் போது அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கு சண்டை ஒன்று பிரிஞ்சு போய் விடுகிறவன் அது சந்தோஷமாகவா இருக்கிறது அதபடியினால இந்த உலகத்துல நமக்கு சந்தோஷம் என்று கிடைக்கிறது அது நிலையில்லாத சந்தோஷமாக இருக்கிறது கட்டுரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அது ஒருபோதும் நம்மை திருப்திப்படுத்த முடியாத சந்தோஷமாக இருக்கிறது அது பாவத்தினால வந்த சந்தோஷமாக இருக்கட்டும் அல்லது நல்ல காரியத்தின் மூலமாக வந்த சந்தோஷமாக இருக்கட்டும் ஆனால் அது நிரந்தரமான ஒரு சந்தோஷம் அல்ல கட்டுரை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அதுபடியினால இந்த உலகத்துல இது வேணும் இந்த உலகத்துல நாம இருக்கணும் எதிரே இருந்து விட வேண்டும் என்று விரும்புவது முட்டாள்தனமான காரியம் பாருங்கள் இயேசு கிறிஸ்தோ உங்களை இந்த உலகத்திலிருந்து விடுதலையாக்கி அங்க ஒரு உலகம் இருக்கிறது அதற்கு கொண்டு போகிறதற்கு தான் உங்களை பக்குவப்படுத்துகிறார் அதுக்காகத்தான் சொல்லுகிறார் ஆனா அங்க ஒரு உலகம் இருக்கப்பா உனக்கு தெரியாதா பாருங்க என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன் அங்கிருந்து வந்ததுனால அங்குள்ள காரியங்களெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனபடியினால பாருங்க இப்படி சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அந்த பரலோகத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு சரத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக சரத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் இதை சொன்னவர் கதாகி இயேசு கிறிஸ்து இது இயேசு கிறிஸ்துவ நீங்க விசுவாசிக்கிறீங்களா அவர் தெய்வம்னு விசுவாசிக்கிறீங்களா அவர் தெய்வமாக இருந்த அவர் சொன்ன வார்த்தையை நீங்க நம்புகிறீர்களா அது நான் சோத்திரம் அவர் எப்பவானும் பொய் சொல்கிறவரா அவர் ஏமாற்றுகிறவரா அவர் தந்தரக்காரரா தந்தர மந்திரம் எதுவும் இயேசு கிறிஸ்துவத்தில் கிடையாது அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் சத்தியமானவைகள் உங்களுடைய வசனமே சத்தியம் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக அது உண்மையான வார்த்தைகள் எவ்வளவே பொய்யுரையாத இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் நான் உங்களுக்காக ஒரு சிறப்பு ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் அங்க போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு மறுபடியும் வந்து உங்களை நான் கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன் என்று இயேசு கருத்து மாற்றிக் கொடுத்திருக்கிறார் பாருங்கள் உண்மையை சொல்லி இருக்கிறார் பாருங்கள் கத்தவை பரிசுத்தம் நமக்கு சோத்திரம் உண்டாவதாக நமக்கு அறிந்திருக்க வேண்டுவது ரொம்ப அவசியம் ஏன் நம்ம கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறோம் ஏன் கத்த நம்ம விசுவாசிக்கும்படி செய்திருக்கிறார் ஏன் நம்முடைய பாவங்களமா இயேசுடைய ரத்தத்தினால நம்ம கழுவி கொண்டு இருக்கிறார் நம்மளை ஏன் பரிசுத்தமாக்கி கொண்டு இருக்கிறார் என்று ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ராஜ்யத்திற்கு அந்த உலகத்திற்கு உங்களை பக்குவப்படுத்துகிறவராக இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய மனம் அந்த நிலைக்கு ஏற்றாற் போல மாறுவதற்காக பக்குவப்படுத்துகிற வேலையை கத்தர் செய்கிறார் என்பதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும் கத்தரை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நாம எங்க இருக்கிறோம் இந்த பூமியில இருக்கிறோம் நம்ம பிதா எங்க இருக்கிறாரு நம்முடைய பரம்பு பிதா எங்க இருக்கிறாரு அதுவும் பரமண்டலங்கள் உங்களுக்கு நாமே என்று நாம அனுதனமும் செவிக்கிறோம பரம் பரமண்டலங்களில் இருக்கிற அப்படின்னு தமிழ்ல இருக்கிறது இங்கிலீஷ்ல ஹெவன் என்றுதான் எழுதியிருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அப்போ அவர் பரலோகத்துல இருக்கிறார் நாம பூமியில இருக்கிறோம் தேவம் பரலோகத்தில் இருக்கிறார் இந்த பரலோகம் அப்படின்னா என்ன அது எங்க இருக்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது இப்ப நாம எங்க இருக்கிறோம் நம்ம பூமியில இருக்கிறோம் தேவன் எங்க இருக்கிறாரு அவர் பரலோகத்துல இருக்கிறாரு சங்கீதம் நூத்தி மூணு ஒன்னாவது வாசத்தை வாசிங்க பதினொன்று மறுபடியும் வாசிங்க பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்ப பூமிக்கு உயர அந்த மேல உயரத்துல உயரத்துல என்ன இருக்கு அது எவ்வளவு உயரத்துல இருக்கு பூமிக்கு வானம் வானம் என்கிறது இங்க பரலோகத்தை குறிக்கிறது எங்க இருக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் ஏசாயா அவர் சொல்லும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஒன்பதாவது வாக்கியத்தை வாசிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து ஒன்பது எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அங்க எவ்வளவு உயரத்துல இருக்கிறதோ அத மாதிரி கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்தம் அப்போ உயரத்துல என்ன இருக்கு இங்க பூமி அங்க மேல ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றன அங்க ஒரு கிரகம் அது பரலோகம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்த ஒரு பிளானட் அந்த மாதிரி ஒன்று இருக்கிறது அது என்ன எந்த இப்போ கோடி கோடி கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கின்றன கிரகங்கள் இருக்கின்றன மனுஷர்கள் இந்த சந்திர மண்டலத்துல போய் காலை வச்சுட்டான் செவ்வாய் கிரகத்தை போய் அங்க ஆராய்ந்து பார்க்கறதுக்கு சுத்தி சுத்தி அமைதான் அதுல என்ன இருக்கிறது அதுல உயிரினங்கள் இருக்கிறதா தண்ணீர் இருக்கிறதா என்ன உலோகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அறிகிறதுக்கு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணுகிறான் இன்னும் வானமண்டலங்கள்ல என்னென்ன சிறிது மரக்கம் கட்டு வருகிறது அந்த வேறு வேறு உலகத்துல இருந்து ஏதோ ஒரு ஜீவன்களுக்கு வருகிறத அது என்ன என்று இப்படி ஒரு பெரிய ஆராய்ச்சியில மனிதர்கள் இருக்கிறார்கள் பாருங்கள் நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வெகு தூரத்துல அங்க ஒரு பிளானட் இருக்கிறது அந்த தேவன் இருக்கிறார் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நாம பூமியில இருக்கிறது போல அவர் பரலோகத்துல இருக்கிறார் அங்க போய் நாம சேர வேண்டும் இந்த பூமி எவ்வளவு சங்கடத்துக்குரியதாக இருக்கிறது அங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது கத்துரை வந்து சோத்திரம் அவர் உயரத்துல அப்படி ஒரு கிரகத்துல அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார் அந்த பரோகத்தினுடைய மகிமையை இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிறார் வெளிப்படுத்தினார் இருக்கிறது அங்க ஒரு உங்களுக்கு ஒரு இடத்த நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் அப்படி இல்லாதிருந்து அவங்களுக்கு நிச்சயமா நான் சொல்லி இருப்பேன் என் இயேசு கிறிஸ்துவோ அந்த ஒரு உலகம் இருக்கிறது அதுக்கு நீங்க பக்குவப்படணும் அந்த போகிறதற்கு நீங்க இப்போ ஆயத்தப்பட வேண்டும் என்று அவர் நமக்கு அறிவுரை கூறுகிறவராக இருக்கிறார் கட்டுரை பரிசுத்த நமக்கு சோத்திரம் இப்படி பரம உலகத்தை குறித்து நம்ம யாரும் பேசலாம் ஆனா குறிப்போடு இப்பொழுது ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி கூட ஆசைப்படுகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதிமூணாவது வாக்கியத்திற்கு வாசிங்க அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துல தோய்த்து வெளுத்தவர்கள் வந்து யாருப்பா இப்படி வந்து நிக்கிறாங்க இவங்க யாரு இவர்கள் மிகுந்த உபத்திரத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் தங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவி சுத்தமாக கொண்டவர்கள் வாசிக்கிறார் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய இருந்து சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை இரவும் பகலும் அவர் இருப்பார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாக இவர்களுக்குள்ள வாசமாக இருப்பார்கள் இவர்கள் பசி அவங்களுக்கு பசியே இருக்க பசினா நமக்கு பசி சாப்பிட்ட பசி எடுத்தா நம்ம சாப்பிடுகிறோம் அது போல அவர்கள் பசியே எடுக்காது அப்படின்னா பரலோகத்தை குறித்து அந்த கண்டவங்க இப்படி சொல்லுகிறாங்க அங்க சாப்பாடு இருக்கு அங்க போய் பார்த்தீங்கன்னா கிடையாது ஆனா அந்த சாப்பாடு பசிச்சு பசியில் சாப்பாடு இல்லையா அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது அங்கு சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் பரலோகத்துக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் தன்னுடைய சாட்சியாக சொல்லியிருக்கிறார் அங்கு அருமையான கனி வர்க்கங்கள் இருக்கின்றன ஜீவ விருட்சம் அந்த கனி எடுத்து சாப்பிட்டா அது உள்ள போய் அவங்க சரீரத்தில் இருந்து வாசனையான கழிவுகள் வெளியே வர்றது ஏன் இந்த பூமியில அந்த வாசனையான காரியங்கள் வெளியே இருக்கிறது அது அந்த அந்த அந்த ஒரே மனமாக இருக்கிறது என்று அவர்கள் பசி இருக்கார் அந்த பசிக்கு அங்க இடம் கிடையாது வறுமை கிடையாது துன்பம் கிடையாது அப்படி நாம அது இனிய தாகம் எடுப்பது அந்த தாகத்துக்கு இடமே கிடையாது வெயிலாவது உஷ்ணமாவது இவர்களிடமே படுவதில்லை இன்னைக்கு கொஞ்சம் காற்றோட்டம் இல்லாட்ட தவியோ தலைவர் தவிச்சிடலாம் எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் இல்லாம போயிடுச்சுன்னா ஃபேன் போட மாட்டேங்குதா ஒரே முழுக்கமா இருக்குதா என்ன செய்யலாம் மாடியில் போய் நிற்கலாமா அங்க போய் நாளும் காற்று இல்லையே வெயில் கொடுமையாக இருக்க இன்னும் அதிகமாக சூடு உண்டாகும் என்று அறிவு எழுதி வைத்திருக்கிறது உடனே என்ன பாடுபட போகிறதோ நமக்கு தெரியாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்க ஆட்டுக்குட்டியானவரை இவளை நினைத்து இவர்கள் ஜீவ தண்ணீரோடு நூற்றாண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்து விடுவார் கண்ணீருக்கு இடமே கிடையாது கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இப்படிப்பட்டதாக ஒரு மகத்துவமான இடம் இங்க நம்ம கண்ணீர் சிந்த வேண்டுவது எவ்வளவு சங்கடங்களை நம்ம சந்திக்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு அங்க கண்ணீர் கிடையவே கிடையாது கண்ணீர் என்ற பேச்சுக்கே கிடையாது துன்பம் துக்கம் இதற்கு அங்க பேரே அங்கே கிடையாது அப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான இடம் என்பதை நாம் நிச்சயமாய் அறிய வேண்டும் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் நாலாவது வாயத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் நாலாவது வாயம் அவர்கள் கண்ணீர் யாவையும் கத்த குறைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை வருத்தமும் கிடையாது எல்லா கேள்விகளும் போய்விட்டன கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் அப்ப அது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு இடம் என்பதை நீங்க இதை வாசிக்கலாம் இன்னும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் மூணுல இருந்து ஏழு வரைக்கும் வாசிங்க இனி சாபமே கிடையாது அவருடைய நாமம் அவர்களுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கத்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கத்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் கத்தரி நாமத்துக்கு சோதனை வார்த்தையை பாருங்க அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் இப்போ பரிசுத்த யோவானுக்கு கத்த கொண்டு போய் அந்த பரலோகத்தினுடைய காரியங்களை காண்பிக்கிறார் இந்த மாதிரிலாம் இருக்கு கத்தனை நாமத்துக்கு சோத்திரம் ஒன்னுல இருந்து வாசித்தார் பழகிக்கு போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவன் சாட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர்களை சேமித்து அவருடைய சமூகத்தை ரசிப்பார்கள் அவருடைய நாமும் அவருடைய நெற்றிகளில் இருக்கும் இந்த வசனங்கள் இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் என்று யோவான் திட்டவட்டமாக எழுதுகிறார் கர்த்தர் கொண்டு போய் இதெல்லாம் இருக்குப்பார் என்று காண்பித்தார் எழுது அப்படின்னு எழுதுகிறார் இது இருக்கிறது இது உண்மையும் சத்தியமானவைகள் கத்தரை பசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இயேசு சொல்லியிருக்கார் அந்த இருக்குன்னு சொல்லியிருக்கார் இந்த பரிசுத்தவான் பார்த்துட்டு வந்து இது சத்தியமான வசனம் இது இந்த மாதிரி ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறது அங்க ஒரு சாபமும் இல்லை கண்ணீர் கிடையாது பசி கிடையாது தாகம் கிடையாது எந்த விதமான நோயும் கிடையாது வருத்தமும் கிடையாது சஞ்சலமும் கிடையாது தவிப்பும் கிடையாது வேதனையும் கிடையாது ஏக்கமும் கிடையாது ஏமாற்றமும் கிடையாது பாவமும் கிடையாது எந்த கேடும் கிடையாது இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தமான ஒரு ஒரு கிரகம் பரலோகம் அங்க இருக்கு அங்க தேவன் இருக்கிறாரு அங்க போய் வாசம் செய்வதற்கு உன்னை நான் வந்து கூட்டிட்டு போவேன் எங்க இயேசு கிறிஸ்து சொன்னார் கட்டளை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அங்க போய் வாசம் செய்வதற்கு நீங்கள் இப்பொழுது பக்குவப்பட வேண்டுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது கட்டளை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இங்க இந்த கேடுகள் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் கேடுகளை சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது கிறிஸ்தவம் ஏதோ மக்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஒரு ஒரு கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய ஒரு சுகத்தையும் கொஞ்ச ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதுக்காக அல்ல நிரந்தரமான ஒரு சமாதானம் நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் நித்தியமான ஒரு வாழ்வு அதை கொடுக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பாடுபட்டார் கத்துரை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை நாம குட் ஃப்ரைடே தோறும் தியானிக்கிறோமே அந்த பாடுகளை சொல்லும் போது எத்தனை பேர் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க எவருடைய மனம் வேதனைப்படுகிறது எதுக்காகப்பா இந்த பாடுகளை பட்டா என்று நாம சற்று யோசித்து பாருங்க உங்களுக்கு கஷ்டம் பண கஷ்டம் அதுக்காக வந்த பாடுபட்டாரா உங்களுக்கு மன கஷ்டம் இதுக்காக வாழ்ந்த பாடுபட்டாரு அல்லது உங்களுக்கு நோய் வந்து விட்டது அந்த நோயை போக்குகிறதுக்கு இதுக்காகவா இதெல்லாம் சாதாரணமான காரியங்கள் அந்த பேருக்கு பாருங்க அந்த மகிமையான ராஜ்யத்துல கொண்டு போய் உங்களை சேர்த்து உங்களை நிரந்தரமாக சந்தோஷமாக சமாதானமாக வைப்பதற்கான அதுக்காகத்தான அந்த பாடுபட்டாரு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போவோம் என்று சொல்லியிருக்கிறார் அது இருக்கிறது அது உண்மையும் சத்தியமான வசனங்களாக இருக்கிறது கற்பனை நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக இதை அறிந்ததான பக்தர்கள் இப்படி எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு என்ன இருக்கும் அந்த தேவ ஆராதனை இருக்கும் ஆனா தேவ ஆராதனை இப்போ நமக்கு ஆராதனை நடக்குது ஆராதனை நீங்கிட்டே போச்சுன்னா கொஞ்சம் களைப்பு உண்டாகும் கொஞ்சம் சளிப்பு உண்டாகும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் போற தோணும் ஒரு விதமான ஒரு ஒருமனமைவாக ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனால் அப்படி கிடையாது அங்க ஆராதனை நடக்கும் ஆனால் மனம் ஒருபோதும் செவராது அதுல ஒன்றாகி அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்க தேவ சேவை இருக்கும் அந்த தேவ இப்ப வேலை செய்யும் போது கொஞ்சம் நேரத்தில் களைச்சு போயிடுவோம் இவங்க இங்க ரொம்ப டயர்டா இருக்கு என்ன போட்டு தொல்லை பண்ணாதீங்க என்று நாம சொல்லிவிட முடியும் ஆனா அந்த அந்த களைப்புக்கு அந்த இடமே கிடையாது அங்க ஐக்கியம் இருக்கும் இந்த உலகத்துல நாம ஒரு பெரிய ரோகி கூட பழகும் போது கொஞ்சம் பயந்து பயந்து பயந்து பழகணும் ஏதாவது தெரியாத நம்ம பேசி விடுவோமா அவர் வாரா அல்லது அவர் இப்படி சொல்லுவாரா அப்படி சொல்லுவாரா என்ற ஒரு வார்த்தை இப்படி பயத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை இந்த உலகத்துல நாம வச்சிருக்க வேண்டுவதாக இருக்கிறது ஆனால் அந்த பயமே கிடையாது ஐக்கியம் தெய்வத்தோடு கூட ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் தேவ தூதர்களோடு கூட ஐக்கியம் அதுல எந்த பயனும் இல்லாத ஒரு ஐக்கியம் கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் அங்க நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கும் என்று ஒருவர் சொல்லுகிறார் கற்கிறது இப்ப நம்ம கற்றுக்கிட்டே இருந்தோம்னா வார்த்தை போதிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்துல எப்படா பெல் அடிக்கும்னு ஒரு கலைப்பு உண்டாயிரும் மூட சோர்வு அடைந்து போய்விடும் ஆனா அந்த சோர்வுக்கே இடம் கிடையாது அந்த ரெஸ்ட் உண்டு இங்க ரெஸ்ட் எடுத்தா தூங்கி தூங்கி தூங்கி வழிஞ்சி போர் அடிச்சு போயிடும் அங்கே ரெஸ்ட் உண்டு நான் போர் அடிக்காது இப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த பரலோகத்தை குறித்ததான ஆராய்ந்தவர் ஆராய்ந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் கத்துரை பசுத்தராமத்துக்கு சூத்திரம் அதனால அங்க போகணும் அங்க போகிறதற்கு இங்க பக்குவப்படணுங்க பக்குவப்படாம அங்க போக முடியாத கத்துரை பரிசுத்தராமத்துக்கு சூத்திரம் இப்போ லண்டன் அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டுக்கெல்லாம் போகிறாங்க பாருங்க நீங்க டூர் போகணுமானா ஏதோ ஒரு ஆறு மாசம் போயிட்டு வரலாம் அப்படின்னா உங்களுக்கு விசா கொடுத்து போயிட்டு வாங்க அனுப்பிடுவான் ஆனா அங்க போய் நான் தங்க போகிறேன் அங்க போய் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு தங்கி வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி போற ஆட்கள் இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட உங்களுக்கு டிவி இருக்கா அப்படின்ட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் உங்களுக்கு டிவி இல்லை டோர் சர்டிபிகேட் வாங்கிக்குவாங்க என்று அனுப்பி விடுவாங்க இந்த டிவி கிளியரன்ஸ் அதுக்கு பேர் அங்க போயிட்டு அங்க காத்திருந்து பணம் கட்டி அவங்க நம்ம ரத்தத்தை எடுத்து அங்க சோதிச்சு பார்த்துட்டு ஆஹ் இவருக்கு டிவி இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் கொடுப்பான் அந்த சர்டிபிகேட் இருந்தா தான் உள்ள கொடுப்பான் டிவி இருக்கா போச்சு உங்களுக்கு அங்க போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனபடி நீங்க அதை சரி பண்ணுங்க மறுபடியும் நீங்க கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுங்க அதுக்கப்புறம் தான் அங்க அது மாதிரி இந்த உலகத்துக்கு இந்த வியாதியோடு கூட அங்க போனோம்னா அங்க உள்ளவங்களுக்கு வியாதி வந்துருமே என்பதற்காக தடுக்கப்படுகிறார்கள் அது மாதிரி பரமபுரத்தில் இந்த பாவத்தோடு கூட அங்கே யார் இருக்கா தேவன் இருக்கிறார் அவர் எப்படி இருக்காரு பரிசுத்தமாக இருக்கிறார் அவர் ஒளியாக இருக்கிறார் அவருக்கு எவ்வளவே பாவம் இல்லை அங்க மீன்கள் அங்க நின்றுட்டு ரெண்டு சட்டைகளினாலே தங்களுடைய கால்களை மூடிட்டு ரெண்டு சட்டைகளினாலே முகத்தை மூடிட்டு ரெண்டு சட்டைகளினாலே பறந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சேனைகளின் கஷ்ட பரிசுத்த சேனைகளின் கத்த பரிசுத்த சேனைகளின் கத்த பரிசுத்த இப்படி அவர் பரிசுத்த அந்த பரிசுத்தமான தெய்வத்தோடு கூட போய் நீ இருக்கணுமானா அந்த தகுதி அடையணும் பாரு அந்த பக்குவத்தை அடையணும் பாரு இப்போ ஒரு சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம் சா கொஞ்சம் அரிசி வேக வச்சாச்சு கொஞ்சம் வேக்காடு குறைவாக இருக்கு நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு பல்ல கடிச்சுட்டு சாப்பிடுவோம் ஆனால் எல்லாத்துக்கும் அது ஜீரணிக்காது சங்கடத்தை உண்டு பண்ணோம் அது தெய்வத்தினிடத்துல போய் கொஞ்சம் பரிசுத்தம் இது ஆகாது அது சரியான பக்குவம் முழு பெர்ஃபெக்ட் கத்துடைய பரிசுத்தமான நன்மை பரிபூர்ணமான நன் பரிபூர்ணம் பெர்ஃபெக்ட் கம்ப்ளீட் ஒரு விதத்திலும் குறைவு கிடையாது ஒரு குறைவும் கிடையாது ரைட் ரெடி என்கிற நிலையில இருக்க வேண்டும் என்று கத்தர் எதிர்பார்க்கிறார் அந்த மாதிரி ஒரு தூய வாழ்வு பரிசுத்தம் இந்த பாவம் கேள்வி எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடுச்சு இப்போ அந்த பரலோகத்துல போய் பாடுகிறதற்கு நாங்க தகுதி அடைகிறோம் அந்த தகுதியை இங்க அடைஞ்ச என்று இந்த பரிசுத்தமான ரோம சபையார் எழுதின யாருக்கு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கு யாருக்கு அரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் இந்த வார்த்தை இந்த வேலையிலே அனுப்பப்படுகிறது நீங்கள் யாரு அவர்களுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் நீங்கள் யாரு பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் பக்குவப்பட வேண்டும் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் அந்த ராஜ்யத்துல அந்த பரலோகத்துல அந்த தேவன் இருக்கிறார் அங்கு இயேசு இருக்கிறான் அங்க போய் அவர்களோடு கூட வாசம் செய்யணும் அங்க ஐக்கியப்படணும் அந்த ஐக்கியம் சயமற்ற ஐக்கியம் பயமில்லாம தெய்வத்தோடு கூட ஐக்கியப்படக்கூடிய அந்த இடத்துக்குலாம் உங்களை கூப்பிடுறாரு நீங்க இன்னும் அங்க கூப்பிட வேண்டாமா கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் இது சுவிசேஷ பிரசங்கம் அல்ல வாருங்கள் இயேசு உங்களை ரட்சிக்கிறான் வாருங்கள் இயேசு உங்களை பணமாக்குகிறார் வாருங்கள் இயேசு உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார் என்று கூப்பிடுகிற அந்த கூட்டம் அல்ல இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பரம ராஜ்யம் நீங்க கத்தருடைய பிள்ளைகளாச்ச நீங்க பரிசுத்தவான்களாச்ச நீங்க இன்னும் பாவத்தில் இருக்கக்கூடாது அதை முற்றிலுமாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் ஒரு டிவியோடு கூட இருக்கிற மனிதன் இந்த லண்டனுக்கோ இந்த அமெரிக்காவுக்கோ போக முடியாது அதே மாதிரி இந்த பாவத்தோடு கூட இருக்கிறவங்க அங்க எப்படி போய் வாசம் செய்ய முடியும் அங்க அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது கருத்து அந்த லஞ்சம் கொடுத்து நீங்க ஏமாத்தி அப்படியே மனுஷர்களை அப்படி இப்படி பண்ணிட்டு சமாளிச்சுட்டு போறதுக்கு அங்கே எதாவது கிடையாது ஆனபடியினால பரிசுத்தம் அழுதே ஆக வேண்டும் கத்தனை பரிசுத்தமான சோத்திரம் உண்டாவதாக அதுல இங்க ஒரு வாசகம் அங்க யாரும் போக முடியாது அப்படின்ட்டு எழுதியிருக்கு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டாவது வாக்கியத்தை வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று எட்டு பயப்படுகிறவர்கள் பயப்படுகிறதுனா என்ன பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பூரண அன்பு என்ன பூரண அன்பு உன் தேவனாகிய கட்டிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக முழுமையுமாக அவரிடத்தில் அன்பு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடும் முழு மனதோடு கூட அவரிடத்தில் அன்பு கூறுவாயாக இந்த மாதிரி ஒரு பூரணமான அன்பு நம்ம கடவுளுக்கு அன்பு கொடுக்கிறோம் ஆனால் ரொம்ப குறைவா இருக்கிற அது முழுமையடைய அடைய வேண்டும் கத்துக்கிறது எல்லாமே அவருக்கு ஏன்னா அவர் ஜீவிக்கிறதே அவருக்கு தான் இன்னும் எனக்கு என்ன இருக்கு நான் என் இறைவனுக்காக அவருக்காகத்தான இயேசுக்காகத்தான் நான் ஜீவிக்க போறேன் அதுதான் முழுமையான ஒரு அன்பு இந்த பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இப்படி ஒரு யாரு பயந்தாங்க ஆனா பயந்து ஓடி ஒழிச்சுக்கிட்டாரு ஏன்னா அவரும் செய்திருக்காரு கத்திரி நாமத்திற்கு சோத்திரம் இப்போ அவனே இல்லாத ஒரு நிலைமை பயமே இல்லை பயப்படுகிற ஒரு அவசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் அருவறுப்பான இந்த உலகத்தில் எவ்வளவு அருவறுப்பு இருப்பாங்க பாருங்க அருவறுப்பு அருவறுப்பானவங்க அவங்க செய்கிற கிரியைகளை பாருங்க அதோடைய நாமத்துக்கு சோத்திரம் ஞான தேவனுடைய பிள்ளைகளே நாம் அரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் உலகத்தில் மக்கள் என்ன என்ன அசுத்தங்களையும் அறிவுறுப்புகளையும் தகாத கிரி வெளியே சொல்ல வெட்கப்படக்கூடிய அவங்க சொல்லுகிறத வெளியே சொல்றதுக்கே வெக்கக்கேடாக இருக்கிறது என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு அசிங்கம் பிடிச்சவர்களும் கெட்டவர்களுமாக இருக்கிறார்கள் அல்லவா அறிவுறுப்பானவர்கள் அவங்க எப்படி வந்தவர்கள் நினைக்க முடியும் அங்கதான் அங்கே ஒரு சார் சுந்தர் சேன் இப்படி ஒரு காரியத்தை எழுதினார் அதாவது மறுநிலை என்ன இருக்கு இந்த செத்து போனா என்ன நடக்கும் அப்படின்னு எழுதியிருக்காரு அங்க ஒரு இந்த உலகத்துல பொய் சொல்லுகிற ஒரு எப்ப பார்த்தாலும் பொய்ய சொல்லுவான் அவன் பொய்ய சொல்லி சொல்லி எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பான் அவன் செத்துட்டான் அவனுடைய ஆவி உலகத்திற்கு அவங்க போறாங்க அங்க பொய்க்கும் சும்மா கிடக்க மாட்டேங்குது அங்கேயும் போய் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆனா பொய்ய சொல்ல உடனே எல்லாருக்கும் அது வெளிச்சமாகி விடுகிறது வெக்கமாகி உன் ஓடி ஒழிஞ்சுக்கிறான் அப்படின்னு எழுதி வச்சிருந்தார் கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் அதனால இந்த ஆவி உலகம் அங்க இது செல்லுபடி ஆகாது இந்த அருவறுப்போடு கூட அங்க போக முடியாது அதனால நீங்கள் பக்குவப்பட வேண்டும் பரிசுத்தத்தை பக்குவப்பட வேண்டும் நான் சுத்தம் வேண்டாம் நான் இயேசுவனுடைய பிள்ளை நான் பரலோகத்துக்கு போகணும் அங்க நான் தகுதி அடையணும் இந்த மனப்பான்மையோடு கூட நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே முன்னேற வேண்டுவது ரொம்ப அவசியமாக இருக்கிறது கொலைபாதகர்கள் கொலைபாதகர்கள் நீ சண்டைக்காரன் வைராக்கியம் கசம் வெறுப்பு பகைமை உள்ளத்தில் அகைய வச்சிருக்கிறது இது எப்படி இது வசனம் அதை தடுக்கிறது கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் இன்னார் மேல் எனக்கு பிடிக்காது இன்னார் சரி கிடையாது அவரை நான் ஏற்க மாட்டேன் அவர் எனக்கு அந்த தீமை செய்தார் ஒருவர் மேல வெறுப்பு கசப்பு வயிறு சண்டை பொறாமை இப்படி பல கேடுகள் இவைகளை வச்சுக்கிட்டு அந்த பகவத்தில் போய் நீ பாரு எப்படி என் கூட சந்திப்பேன் கத்திரிப்பாஸ் அங்க இருக்கு இடமே இருக்காது இடம் இருக்கக்கூடாது இங்கே என்னை பக்குவப்பட்டு விட ரொம்ப அவசியம் கத்திரி கிராமத்துக்கு சோத்திரம் உண்டாவதா இந்த பக்குவப்படாம அங்க போய் அங்க போய் எங்க பக்குவப்படுறது இந்த பக்குவப்பட்டே ஆக வேண்டும் அரிசி முழுவதுமாக தெரிந்து பக்குவ நிலை அடைந்தாலுடைய அதை சாப்பிடுகிற முகம் மலர்ச்சியோடு சாப்பிட முடியாது அது மாதிரி இந்த பக்குவம் அடைந்து கொள்ள வேண்டுவது ரொம்ப அவசியம் வெச்சான காரணம் கபிநாமத்துக்கு சோத்திரம் வெச்சான் தேசித்தான் அசுத்தம் காணொலிகாரம் தோரிச்சு மோகம் அது இது இந்த இந்த கெட்ட இதுக்கு அங்கேயா பேர் வரும் என்று செல்லுபடி ஆகாத கற்று இந்த அசுத்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு தீவிய வச்சுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போக முடியாதவன் இந்த மாதிரி கேட வச்சுக்கிட்டு அங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறது அது ஏமாந்து போறாங்க அது எல்லாம் கம்ப்ளீட் அழித்து விட வேண்டும் மனம் திரும்புங்கள் என்று ஏசி என்ன சொன்னாரு அதை விட்டு விட்டுட்டு மன்னிப்பு கேளு வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்காத கத்தர் நாமத்துக்கு சோத்திரம் சிலர் பாவரிக்க நான் இப்படி திருடினேன் மன்னிப்பு சரி நான் திருடினேன் மன்னிக்க திரு அந்த திருட்டு புத்தி விடவே இல்லை அவர் எங்க அவருக்கு மன்னிப்பு மன்னிப்பே கிடையாது நான் திருத்திட்டேன் இங்க நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு மன்னி தயவு செய்த பாவியாக எங்களை கிருமையாக கிருமையாருங்க இருங்க அவனுக்கு மன்னிப்பு கத்துக்கு நாமத்துக்கு சோத்திரம் வச்சுக்கிட்டே மன்னிப்பு மன்னிப்பு இது வந்து ஒரு விதை ஏமாற்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அதனால இந்த அசுத்தம் இந்த அழுவு இந்த காம விகாரம் இந்த தூக்கிச்ச இந்த பாவம் உங்க கையிலே என்று நிச்சயமாக சொல்லலாம் எல்லா பாவம் கையில வச்சிருக்கான் எந்த அசிங்கத்தையும் பார்க்கிறதுக்கு அதன்படி நடக்கிறதுக்கு தூண்டப்படுகிறதற்கு மனசை போட்டு அசுசிப்படுத்துகிற சி போ அவங்க சி போ அப்படின்னு நீங்க அதை தள்ளி விட வேணும் சி எப்படி நீங்க ரோட்ல போறீங்க உங்க பையன் உங்க கையை பிடிச்சிட்டு போறீங்க அந்த கப்பூஸ் போய் வச்சிருக்கிறாங்க சி சி சி சி அப்படின்னு பிடிச்சி நிறுத்திட்டு போறவங்களவா அதை மதிச்சிட்டு இப்படி நீங்க இந்த பாவத்தை தூட வேண்டும் கத்தோடைய பசுத்தனம் இந்த சோத்திரம் உண்டாவதாக இதுக்குதான் கத்தர் உங்களை அழைத்திருக்கு இதுக்காகத்தான் அந்த சிறுகளை மறிச்சாரு உங்களை பரிசுத்தமாக்குகிறதுக்கு பாவத்தோடு கூட சிறுமை சேர்க்கிறதுக்கு அல்ல மறந்து இதை விட்டுருங்க வச்சிருக்காருங்க வட்டு விட்டுருங்க கத்தோடைய பரிசுத்த இந்த சோத்திரம் சூரியக்காரன் விக்கிரகாராதனைக்காரன் விக்கிரகாராதனை விக்கிரகத்தை உண்டாக்கவோ நமஸ்கரிக்கவோ சேமிக்கவோ கூடாது விக்கிர கோயிலுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது நாட்கள் காலங்கள் தேவைகளை ஆச்சரிக்க கூடாது நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது கத்துடைய நமக்கு சோத்திரம் உண்டாகிறாங்க விக்கிரகத்தினுடைய எந்த ஈடுபாடும் நமக்கு இருக்கவே கூடாது அப்படிதான் இதை எழுதி வச்சிருக்கு விக்கிரக ஆராதனைக்காகவும் பொய்ய அனைவரும் பொய் சொல்லுவாங்க ரொம்ப சாதாரணமா தெரியுங்க இல்லவே இல்லை இது இந்த மாதிரி பொய்யை சொல்லி சொல்லி சொல்லியே எல்லாரும் ஏமாத்திட்டே அங்க போய் செல்லுபடியாகாது அது நான் உங்களுக்கு சோத்திரம் அது தேவனுடைய பிள்ளைகள் உங்களை ஒரு பரிசுத்த பரிசுத்தவான்களாகும்படி உங்களை அழைச்சிருக்கிறார் அந்த அழைப்புக்கு நீங்கள் காத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் அதனால இந்த பரோகம் உண்மைக்கு சத்தியமான வசனம் நான் இல்லாதிருந்தால் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் என்று இயேசு பொழுது எவ்வளவு அதாவது இதை எப்படி சொல்கிறேன் ரொம்ப கெஞ்சி சொல்கிறேன் நீ ஏமாந்து போகாதப்பா என்னோட விசுவாசம் என்னிடத்துல விசுவாசமாக இல்லை இப்படி எங்கள் ஒரு வாசஸ்தலம் இருக்கு அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அது இருக்கு ஆனால் உங்களுக்கு அதை ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களை நான் கூட்டிட்டு போவேன் எங்கள் விசுவாசமாக இரு என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் அல்லவா இந்த வார்த்தையை நாம தானே சொல்றாரு நான் இயேசு நமக்காக ஒரு சபத்தை ஆயத்தம் பண்ண போகிறாரு நான் அங்கே போய் சேர்ந்துடணுமே நான் தேவனுடைய பிள்ளைகளே அங்கே போகணுமா அந்த பாவங்கள்லாம் விட்டுட்டு தான் போகணும் பாவத்தை கொண்டு போகவே முடியாது அதனால இந்த பாவத்தை போற்றி விட வேண்டும் விட்டு விட வேண்டும் சுத்தமாகி விட வேண்டும் அதுக்கு தேவன் நம்ம அமிர்தத்தை எவ்வளோ அன்பா இருக்கிறாரு பாருங்க நம்முடைய பாவத்தை போற்றுகிறதுக்கு மனம் திரும்பி சரி பார்த்து செய்து தொலைச்சிட்டியா அறிக்கை செய்யும் மன்னிப்பை வாங்கிக்கோ அப்படி செய்யாத நான் உனக்கு மன்னிக்கிறேன் நீ போ இன்னும் பாவம் செய்யாத அதிக கேடு வரும்படி இன்னும் பாவம் செய்யாத அத்தனை இயேசுக்கள் சொல்லி அனுப்புறாரு இவ்வளவு பெரிய பாதியாயிட்டியா இந்த மாதிரி ஒரு அசுத்தமான சிரி இவ வந்து காலத்தோடுறா இவருக்கு அறிவில்லாம இருக்குது எங்க அவங்க எல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த அம்மா மனம் திரும்பி மனம் வருந்தி தன்னுடைய கண்ணீரினால அவருடைய பாதத்தை நினைத்து அவருடைய தலைமையினால் அதை துடைத்து அவர் பார்த்து ஓயாத குத்தம் செய்தார் அவர் மறுபடியும் பாவம் செய்வதற்கு மனம் அவருக்கு இருக்க இருந்தால் அதை செய்வாளா இல்லை முற்றிலும் விட்டுவிட்டு மன்னிப்பை தேடினார் அவருக்கு மன்னிப்பு கிடைத்தது கற்பனை பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆனபடியினால இந்த அசுத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்க வசனத்தை நல்லா கவனிங்க அதை கேட்டு கேட்டு கேட்டு பரிசுத்தம் அடையுங்க அங்க போறதுக்கு பக்குவப்படுங்க அதுக்காகத்தான் கத்த நமக்காக இந்த பாடுபட்டு இந்த ரட்சிப்பை சம்பாத்தியம் பண்ணி வைத்தாரு ஒரு சின்ன நாலு பேர் அதுக்கு ஒரு ஊழியக்கார் அதுக்கு ஒரு ஆராதம் அந்த ஒரு போதனை இதெல்லாம் இறைவன் நம்மே வைத்திருக்கிற அன்பு நம்ம எப்படியாவது அந்த போய் உட்கார்ந்துட்டு பக்குவப்படுத்தி விட வேண்டும் இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்குறீங்க காலேஜில் சேர்க்குறீங்க எதுக்கு எப்படியாவது அவன் அறிவடைந்து விட வேண்டும் எப்படியாவது அவன் தகுதி அடைந்து விட வேண்டும் அவன் நல்ல உத்தியோகத்திற்கு வந்து விட வேண்டும் இவன் ஃபெயிலாகி கிடந்தான்னா அவன் உத்தியோகத்துக்கு யார் வேலை கொடுப்பான் இன்ஜினியரிங் படிக்க போகிறாங்க டாக்டருக்கு படிக்க போகிறாங்க அவன் ஃபெயில் ஃபெயில் முதல் வருஷத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஃபெயில் அப்புறம் அவருக்கு போய் டாக்டர் அப்படின்னு யார் அவரை கூப்பிடுவாங்க யார் அவருக்கு போய் வைத்தியம் பார்க்கறதுக்கு போவாங்க யார் அவருக்கு உத்தியோகம் கொடுப்பாங்க யார் அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க கத்திரி நாமத்துக்கு சூத்திரம் உண்டாவதாக அதனால தகுதி அடைந்து வேண்டும் நீங்க உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனைகளை ஏற்று தகுதி அடைந்து அனுபவத்துல போய் அந்த போய் நிச்சயமான ஒரு வாசம் தெய்வத்தோடு கூட இருக்கிற ஆசீர்வாதம் அதை பல்லவத்தை குறித்து நான் இப்போ நிறைய ஆராய்ந்து பார்க்கிறேன் அதை பார்க்க பார்க்க எனக்கே ரொம்ப ஆசை வந்து விட்டுச்ச நமக்கு அங்கே நிறைய பொக்கிசத்தை சேர்த்து வைக்கணும் நீங்க சும்மா தூங்கிட்டு கிடக்கக்கூடாது எதையாவது கத்திற்காக செய்ய வேண்டும் அந்த நமக்கு நற்பலனை உண்டாக்கிவிட வேண்டும் அதை ஒருபோதும் நான் இழந்து விடக்கூடாது என்று அவ்வளவு கரிசனையோடு கூட ஒவ்வொருவரும் நாம் நான் பரிசுத்தமானதற்கு தீவிரமாக நான் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன் அதுபோல என்னை சேர்ந்தவர்களுக்கும் அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் இப்படி இருக்கு இப்படித்தான் தான் இருக்கணும் அதனால இந்த வாழ்வை நீங்கள் அடைந்து அந்த பரம பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க இழந்து விடாதீர்கள் கத்தது பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் கத்தர்களை பரிசுத்தவான்களாகும்படி உங்களை அழைத்திருக்கிறாரு நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அதனால கம்பானவர்கள் அதனால உங்களுக்கு இந்த வார்த்தைகளை அனுப்புகிறாரு நீங்கள் ஏற்றுக்கொண்டு பக்குவப்படுங்க பர்வத்தில் வாசம் செய்வதற்கு பக்குவப்படுங்க அசுத்தம் அருவறுப்பு பொய் தீர்ப்பு ஏமாற்று வஞ்சகம் கேடு குரோதம் பகைமம் வெறுப்பு அசத்தம் அசுத்தம் அருவறுப்பு இன்னும் என்னென்ன வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிறதோ அது பேர் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடாது அப்படிதான் பைபிள்ல எழுதி வச்சிருக்கு இந்த பேர் கூட உங்ககிட்ட காணப்படக்கூடாது பேரே இருக்காது அது ஒரு பரிசுத்த சோத்திரம் அந்த அளவுக்கு நீங்க பரிசுத்தமாய் மாயவங்க கத்தவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த உலகம் இதெல்லாம் மாய இந்த உலகத்துக்கு ஒருத்த வேஷம் தெரியாதீங்க இந்த உலகத்துல அது கிடைக்கல இது கிடைக்கல இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க ஜபம் பண்ணுங்க கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் உங்களுக்கு கண்டுபிடிச்சு விடுவீங்க தட்டுங்கள் திறக்கப்படும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முட்டாள்களாக ஏன் இருக்கிறீங்க என்னத்தை சாப்பிடுவோம் என்னத்தை உடுப்போம் என்ன கவலைப்பட்டு கிடக்குறீங்க முட்டாள்கள் தான் இப்படி கவலைப்படுவாங்க அஞ்ஞானிகள் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அந்த பர்வம் இருக்கு அங்க சுத்தமாக இருக்கணும் அங்க போய் நாம வாசம் செய்யணும் இந்த பாவத்தை விட்டுறணும் அந்த பாவத்தை விட்டுறணும் இந்த ஊழியம் செய்யணும் அந்த ஊழியம் செய்யணும் இந்த நல்ல காரியத்தை பண்ணணும் அந்த நல்ல காரியத்தை பண்ணணும் இந்த குணங்கட்ட காரியத்தை நாம விட்டுறணும் இது இது இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யத்தை எங்க தேடியா கண்டுபிடிக்கிறது இதுதான் தேடுதல் இந்த தேடுங்க இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சுகம் வேண்டுமா ஆசீர்வாதம் வேண்டுமா பணம் வேண்டுமா வசதி வாய்ப்பு வேண்டுமா என்ன வேண்டுமோ எல்லாம் உங்க பின்னாடியே ஓடி நீங்கள் முதலாவது அதை தேடுங்கள் கத்திரி நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக அனுபவினால பக்குவப்படுங்க பரிசுத்தமாகுங்க மனம் புதிதாக்கிறதினாலே அனுதினம் மறுரூபம் ஆகுங்கள் என்று புத்திமொழி சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாம பரிசுத்தமுடைய நமக்கு கருவ செய்வாராக அந்த அன்பு கூர்ந்த நம்முடைய கத்த நமக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தினவர் அவருடைய நன்னாவியை நமக்கு தந்து நம்மை நடத்துகிறவர் அவர் நம்ம அங்கே கொண்டு போய் சேர்ப்பாராக நம்ம பாத்திரவான்களாக இருப்போமாக கத்த நமக்கும் கூறி வந்திருக்க எல்லாருக்கும் இந்த கிருவை அறிவுவாராக இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசிரியர்